சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த வினா வெண்பா நீடும் ஒளியும் நிறையிருளும் ஓரிடத்து கூடல்லரிது கோடு வினையேன் பாடி தன்முன் ஒன்றவார் சோலை உயர் மருத சம்பந்தா நின்றவாறெவ்வாறு நீ இருளில் ஒளி புறையும் எய்தும் கலாதி மருளின் நிலையருளும் மானும் கருவி இவை நீங்கின் நீருளாம் நிறை மருத சம்பந்தாம் இங்குன்னருளாலின் பெற புல்லறிவு நல்லுணர்வதாக பொது ஞானம் அல்லதிலதுள்ளதெனில் அந்நியமாம் தொல்லையிருள் ஊனமலையாவாதுயர்மருத சம்பந்தா ஞானமலையாவாய் நவில் கனவு கனவென்று காண்பரிதாம் காணின் நனவில்லவை சிறிதும் நண்ணா முனைவனருள் தானவற்றில் ஒன்றா தடமருத சம்பந்தா யானவஸ்தை காணுமாறென் அறிவறிந்ததெல்லாம் அசத்தாகோமாயின் குறியிறந்த நின்னுணர்விற்கூடா பொறி புலன்கள் தாமா அறியா தடமருத சம்பந்தா யாமாரறிவாரினி சிற்றறிவு முற்சிதையிற் சேர்வாரின்றாம் சிறிது மற்றதனில் நிற்கில்லருள் மன்னாவாம் துற்றமுகில் மின் கொண்ட சோலை மருத சம்பந்தா என் கொண்டு காண்பே நீயான் உன்னறிய நின்னுணர்வதோங்கிய காலொன் கருவே தன்னளவும் நன்னறிது தானாகும் என்னறிவு தானறியவாரா தடமருதச் சம்பந்தா யானறிவ தெவ்வாரினி அருவேல் உருவன்றுருவேல் அருவன்று இருவேரம் ஒன்றிக்கீசையா உருவோரில் காணில் உயர் கடந்தை சம்பந்தா கண்டவுடல் பூணோமீரை கென்னாம் புகழ் இருமலத்தார்கில்லை ஓடல் வினையன் செய்யும் ஒரு மலர்த்தார்காராய் பேர் திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர் மருத சம்பந்தா அன்றாகேலாமாரருள் ஒன்றிரண்டாய் நின்றொன்றில் ஓர்மையதாம் ஒன்றாக நின்றிரண்டாம் என்னிலுயர் நேராகும் துன்றிருந்தார் தாங்கிய வாழ் தன் கடந்தை சம்பந்தாயானாகி ஓங்கியவாறெவ்வாறுரை காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீ துண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள் காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதவர் ஒரு தொழிலும் என்றும் ஈடையில் ஈடமில்லை ஒன்றீ தெரியா அருள் மருத சம்பந்தா சேர்ந்து பிரியாவாறெவ்வாறு பேசு அருளால் ககலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி திருளா வினாவெண்பா உண்மை வினாவாரேலூமன் கனாவின் பாலை துவிக்கும் கான்